திருநாகேஸ்வரம் சுவாமி திரு நாகேஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு குன்றாமுலை நாயகி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் எண்பத்தி ஆறாவது திருப்பதிகம் இது திருச்சிதம்பரம் நல்லர் நல்லதோர் நாகம் கொண்டாட்டும் வல்லர் வல்வினை தீர்க்கும் மருந்துகள் நல்லர் நல்லதோர் நாகம் கொண்டாட்டும் வல்லர் வல்வினை தீர்க்கும் மருந்துகள் பல்லில் ஓடுகை ஏந்தி பலிதிரி செல்வர் போல் நாகே சரவரே பல்லில் ஓடுகை ஏந்தி பலிதிரி செல்வர் போல் திரு நாகே சரவரே ஏ ஆ நாவலம் பெரும் தீவினில் வாழ்பவர் நாவலம் பெரும் தீவினில் வாழ்பவர் மேவி வந்து வணங்கி வினையோடும் பாவமாயின பற்று அறிவித்திடும் நாகேச்சரவரே வினையோடும் பாவமாயின பற்று அறிவித்திடும் தேவர் போல் திரு நாகேச்சரவனே திரு நாகேச்சரவனே ஓதமார்கடலில் விடம் உண்டவர் ஆதியார் அயனோடு அமரர்க்கு எல்லாம் மாதோர் கூறரு வலம் ஏந்திய நாதர் போல் திருநாகேச்சரவரே விடம் உண்டவர் திருநாகேச்சரவரே மாதோர் கூறரு திருநாகேச்சரவரே ஏ சந்திரனொடு சூரியர் தம்முடன் வந்து சீர் வழிபாடுகள் செய்தவின் ஐந்தலை அறவின் பணி கொண்டருள் மைந்தர் போல் மணிநாகேச்சரவனே நாகேச்சரவரே அறவில் பணி கொண்டு அருள் மைந்தர் போல் மணிநாகேச்சரவரே பண்டு ஒரு நாள் இகழ்வான் படித்தக்கனார் பண்டு ஒரு நாள் இகழ்வான் படித்தக்கனார் கொண்ட வேள்வி குமண்டை அது கட மக்கனார் வேள்வி குமண்டை அது கட தண்டமாவிதாதாவில் தலை கொண்ட செண்டர் போல் திருநாகேச்சரவரே விதாதாவின் தலை கொண்ட செண்டர் போல் திருநாகேச்சரவரே திருநாகேச்சரவரே திருநாகேச்சரவரே பம்பு பூங்குழல் மாது மருகவோர் கம்பயானை உரித்த கரத்தினர் பம்பு பூங்குழல் மாது மருகவோர் கம்பயானை உரித்த கரத்தினர் செம்போனார் இதழி மலர் செஞ்சடை நம்பர் போல் திரு நாகேச்சரவர் செம்போனார் இதழி மலர் செஞ்சடை நம்பர் போல் திரு நாகேச்சரவர் நாகே சரவரையே ஆனை ஏந்திய கையினரு மையரு ஞானச் சோதியரு ஆதியர் நாமம்தான் ஆன அஞ்சு எடுத்து ஓத வந்து அன்னிக்கும் தேனர் போல் திருநாகேச்சரவரே ஆதியர் நாமம்தான் ஆன அஞ்சு எடுத்து ஓத வந்து அன்னிக்கும் தேனர் போல் திருநாகேச்சரவரே கடல் கொள்காலினர் காலனை காய்ந்தவர் தடல் கொள்மேனியரு சாந்த வெண்ணீரணி அழகரு சாந்த வெண்ணீரணி அழகரு ஆல நீழல் கீழ் அறங்கோதிய குழகர் போல் குளிர் நாகேச்சரவரே நாகேச்சரவரே காலனை கழ்ந்தவர் நாகேச்சரவரே சாந்த வெண்ணீரணி அழகர் நாகேச்சரவரே ஆல் நிழல் கீழறும் மோதிய குடகர் போல் குளிர் நாகேச்சரவரே வட்டமாமதில் மூன்று உடன் வல்லரள் சுட்ட செய்கையர் ஆகிலும் சூழ்ந்தவர் குட்ட வல்வினை தீர்த்து குளிர்விக்கும் சிட்டர் போல் குட்ட வல்வினை தீர்த்து குளிர்விக்கும் சிட்டர் போல் திருநாகேச்சரவரே செல்வர் போல் திருநாகேச்சரவரே தேவர் போல் திருநாகேச்சரவரே நாதர் போல் திருநாகேச்சரவரே மைந்தர் போல் மணிநாகேச்சரவரே செண்டர் போல் திருநாகேச்சரவரே நம்பர் போல் திருநாகேச்சரவரே திருநாகேச்சரவரே தேனர் போல் திருநாகேச்சரவரே தேனர் போல் திருநாகேச்சரவரே குழகர் போல் குளிர் நாகேச்சரவரே சிட்டர் போல் திருநாகேச்சரவரே சிட்டர் போல் திருநாகேற்றரவரே தூர்த்தன் தோள்முடி தாளும் தொலையவே சேர்த்தினார் திருபா திருப்பாதத்து ஒரு விரல் தூர்த்தன் தோல் முடி தாளும் தொலையவே சேர்த்தினார் திருப்பாதத்து ஒரு விரல் ஆர்த்து வந்து உலகத்தவராடிடும் தீர்த்தர் போல் திருநாகேச்சரவரே திருநாகேச்சரவரே திருநாகேச்சரவரே தூர்த்தன் தோல் மூடி தாழும் தொலையவே சேர்த்தினார் திரு பாதத்து ஒரு விரல் கூத்தன் தோல் மூடி தாழும் தொலையவே சேர்த்தினார் திரு பாதத்து ஒரு விரல் தூர்த்தன் தோல் மூடி தாளும் தொலையவே சேர்த்தினார் திருப்பாதத்து ஒரு விரல் ஆத்து வந்து உலகத்தவர் ஆடிடும் தீர்த்தர் போல் திரு நாகேச்சரவரே ஆத்து வந்து உலகத்தவர் ஆடிடும் தீர்த்தர் போல் திரு நாகேச்சரவரே நாகேச்சரவரே நாகேச்சரவரே நாகேச்சரவரே நாகேச்சரவரே